சயின்ஸுங்கிற வார்த்தையில் ஆக்சுவலாக எப்படி யூசேஜில் இருக்குன்னா இந்த மனசாட்சி ஆதார அறிவை வந்து கான்சைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் சயின்ஸுன்னா அதுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு விஜயானம்ங்கிற வார்த்தை நம்ம லாங்குவேஜஸில் பொதுவாக என்னென்னா இந்தியன் லாங்குவேஜஸ்னுடைய நம்ம இந்திய மொழிகளுடைய பொதுவான ஒரு தன்மை ஒரு வார்த்தைக்கு இதுதான் பொருள்னு நம்ம பெரிய கன்ஃபார்மிட்டி வைக்கிறது இல்லை ஒரு சில இடங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பல இடங்கள்ல ஸ்ட்ரிக்ட் இல்லை கொஞ்சம் அந்த வார்த்தை நமக்கு ஏன்னா பெரும்பாலான டாக்கு வந்து கவிதை நடையில் இருந்தது அந்த காலத்தில் முன்னாடி காலத்தில் பேச்சே கவிதையில் தான் பேசுவோம் சாதாரணமாக வீட்டில் பேசிக்கிறது இப்போ பேசுகிற மாதிரிலாம் பேசணும்னா மரியாதை குறைவு பழைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளூர்கிட்ட போய் இல்லை இப்படி பேசுனா அவ்வளோதான் அரைஞ்சு வெளியில் அனுப்பிடுவார் நீ எல்லாம் மனுஷனே இல்லை ஸோ இப்போ பேசுகிற தமிழ்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேசவே முடியாது இதெல்லாம் பண்பாடற்ற தமிழ் இந்த குரலே பேச முடியாது பணிவாக பேசுகிற பேச்சே இப்போ நம்ம பணிவுன்னு பேசுகிற பேச்சே பேச முடியாது அப்போல்லாம் கவிதை நடையில் ரொம்ப இதாக பேசுனா தான் அது பேர் பணிவு இப்படி பேசுனா இது வந்து திமிர் பிடிச்சி பேசு இதெல்லாம் நாகரிகம் தெரியாதவங்க தான் ஆகிடும் அப்படி டக்கு டக்குன்னுலாம் பேச முடியாது அப்படி கவிதை நடையில பேசுவாங்க அப்போ கவிதை பண்ணணும்னா அந்த வார்த்தைகளுடைய நீளம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்கும் அப்போ தான் ஒரு வார்த்தை இவ்வளோ நீளமான வாழ்க்கை வார்த்தையே ஒரு இடத்துல போட்டால் கவிதையாக வராது வேற ஒரு வார்த்தையை போட்டு செட் பண்ணணும் பேச்சும் அழகாக இருக்கணும் கருத்தும் போகணும் அப்படின்னா வார்த்தையை கொஞ்சம் அப்படி இப்படி போடுவாங்க அந்த பேசுகிறவர் ஆனால் புரிஞ்சுக்கிற மாதிரி போடணும் பேசுகிறவரும் புரிஞ்சுப்பார் இந்த இடத்துல இவர் இதை தான் சொல்ல வராருன்ட்டு அப்படி விஜயானம்ங்கிறது பொதுவான அதுக்குள்ள பொருள் என்னன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலெட் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் ஞானம்னா ஜெனரல் பொதுவாக ஞானம் அறிவு விஜானம்னா ஒரு பர்டிகுலர் அறிவு அப்படி இப்போ எந்த இடத்துலையுமே ஒரு ஒரு டாபிக் இப்போ வந்து அறிவியல் ஞானம்னு வச்சுக்கிட்டா அதில் இயற்பியல்ங்கிறது விஜயானம்னு மாறிடும் இயற்பியலை விஜயானம்னு வச்சுக்கிட்டா அணுவியல்ங்கிறது விஞ்ஞானம் மாதிரி அதில் உள்ள ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ட்டு இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னன்னா அந்த ஞானத்தை அடைய உதவும் சாதனம் எதை கற்றுக்கொண்டால் இந்த ஞானம் கைகூடும் அதுக்கு பேர் விஜயானம் ஞானத்தை ஏற்றி வைக்கும் சாதனம்ங்கிற அர்த்தத்திலையும் விஜயானம்ங்கிறது அப்படி இந்த இடத்துல விஜயானம்ங்கிறது வந்து சாதனம்ங்கிற அர்த்தத்தில் அவர் பயன்படுத்துகிறார் ஞானத்தை ஏற்படுத்தும் சாதனம் அப்புறம் இன்னொரு சன்னு அது கூட சேர்க்கிறார் சவிஜானம் அப்படின்னா சக விஜானம் அந்த அப்படின்னா விஜயானத்துடன் சேர்த்து சட்டை சட்டையுடன் வேஷ்டி அப்படின்னு சொல்றோம்ல சட்டையும் வேஷ்டியும் சட்டையுடன் வேஷ்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த உடன் மாதிரி இந்த ச அதனுடன் அப்ப ஞானம் நான் சொல்ல போறது அது முதல் வார்த்தையில சொல்லிட்டாரு ஞானம் சவிஜானம் ஞானத்தை பேச போகிற அப்புறம் அதை எப்படி பேச போறேன் சவிஜானம் பேச போறேன் அதை அடையறதுக்குள்ள சாதனத்தோட பேச போறேன் இந்த ரெண்டுலையுமே பேசுபவர் அல்லது ஆச்சாரியனுக்கு தெளிவு வேணும் கிளாரிட்டி வேணும் அதனுடைய சம்பந்தங்கள் புரியணும் ஏன்னா ஒருவனுக்குள் நாம் கொடுக்க விரும்பும் பலன் ஞானம் அந்த ஞானம் என்றும் என்னும் தீபம் ஏற்றப்பட வேண்டும் இது மட்டுமே ஒரு போதகருக்கு போதனையை கொடுப்பவருக்கு ஒரு அர்ஜாக அல்லது லட்சியமாக இருந்தால் ஞானம் வரணும்னு கட்டாயம் கிடையாது அது தோத்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு எங்க இன்னொரு இடத்துல அவருக்கு கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த ஞான சாதனத்தை நான் சரியா கொடுக்குறேனாங்கிறதுல ஒரு பேசிட்டே தெளிவா இருக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து ஒருவனால் கடைபிடிக்கப்பட முடியவில்லை அப்படின்னா அவனுக்கு இன்னும் புரியவில்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால் இது எந்த இடமா இருந்தாலும் சரி எல்லா விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் போதிச்சாச்சு அவனால் இன்னும் கடைபிடிக்கல கடைபிடிக்க முடியல அப்படின்னா என்ன சொல்கிறேன் எவ்வளோ சொல்லிட்டோம் சார் அவன் கேட்கறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு தற்காலிக சமாதானத்துக்கு என்ன சொல்லிக்கலாம் உண்மை என்னன்னா அவனுக்கு புரிகிற மாதிரி இன்னும் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை எங்கேயோ இடிக்குது எங்கேயோ அவனுக்குள்ள சில சந்தேகங்கள் இருக்குது அந்த சந்தேகங்கள் இருக்கிறது அவனுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் யாருக்கு கருப்பம் உண்டு பல நேரம் சந்தேகம் இருக்கிறது தெரியாது அவனுக்கே தெரியாது ஆனால் சந்தேகம் இருக்கிறதுனால தான் போதனை ஈடுபடல் அப்போ அந்த சந்தேகம் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வேறு இருக்க வேண்டும் அதை நிவர்த்திக்க வேண்டும் அப்புறம் பார்த்தா கரெக்ட் இப்படி தானே அவர் சரியாக தானே சொன்னாரு அப்போ அந்த பேச்சு கரெக்ட் தானே அவனுக்கு கிளிக் ஆகும் ஸோ நான் தான் நீயே எடுத்துக்க முடியல கடைபிடிக்க முடியல அப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே அப்புறையும் உனக்கு புரியல இப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் என்ன பேசுகிறவருக்கு பேச தெரியல இல்லை சொல்லி கொடுக்குறவங்க சொல்லி கொடுக்க தெரியல பெரிய குறையாக சொல்ல முடியாது அவரு அதில் வளர்த்து கொள்ள வேண்டும் அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நானே கூட என்னப்பா அவன்கிட்ட பத்து தடவை சொல்லிட்டேன் அவனுக்கு இன்னும் புரியலன்னு சொன்னா பத்து தடவை <laughs> முயற்சி பண்ணியிருக்கேன் இன்னும் அவருக்கு என்ன தேவையோ அதை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் அர்த்தம் நான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டா கூட இது பொருள் ஏன்னா நாலு மூணு ஏழுங்கிறத ஒருத்தனுக்கு சரியாக சொல்லி கொடுத்து புரிய வச்சுட்டா அவனால் முப்பத்தி ஏழுன்னு பயன்படுத்த முடியாது அவன் மூணு நாலு மூணு ஏழுன்னு தான் பயன்படுத்துவான் முப்பத்தி ஏழுன்னு பயன்படுத்த முடியாது அல்லது நாற்பத்தி மூணுன்னு பயன்படுத்த முடியாது இல்லை முப்பத்தி நாலுன்னு பயன்படுத்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவனால் வேற ஒருத்தர் வந்து நாலு மூணு எட்டுன்னு குழப்பவும் முடியாது நாலு மூணு ஏழுங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அப்போ புரிய வைக்கிறது சந்தேகம் வர புரிய வைக்க வேண்டியது சொல்லிக் கொடுக்குறவருடைய பொறுப்பு அதனால தான் மேல் வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாரு அசம்சயம் அப்படின்னு ஒரு வார்த்தை சந்தேகம் வர அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சந்தேகம் வர இந்த ஞானம் உற்பத்தி ஆக வேண்டும் அதனால்தான் தான் நம்ம பண்பாட்டில் இது முழுக்க ஒரு முக்கியமான இஷ்யூ கல்வியில் கல்வி மூன்று ஸ்டெப்பை உடையது கற்றல் அப்புறம் கசடுத்தல் அப்புறம் கற்ற வழி நிற்றல் இந்த மூன்றும் சேர்ந்து தான் கல்வி கல்வின்னா அந்த ஞானம் அப்போ தான் அந்த ஞானம் முழுமையடையுது கல்வி முழுமையடையுது கற்றல்னா சொல்லி கொடுத்து ஒரு போதக்கர் அல்லது ஆச்சாரியனின் முன்னிலையில் துணையுடன் கற்றுக்கொள்ளுதல் அல்லது அவர்கிட்ட பேசி கற்றுக்கிட்டு அப்புறம் புஸ்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் பிகினிங் ஆச்சாரியனோட ஆரம்பிக்கிறது ஒரு டீச்சர் தான் கற்றுக்க ஆரம்பிக்க முடியும் இப்போ எம்எஸ்சி முடித்த ஒருத்தர் இன்னொரு சப்ஜெக்டை வந்து கரஸில் கூட படிக்கலாம் அவரே புத்தகம் படித்து இடையில இடையில அப்படியும் ஒரு செமினார் தேவைப்படுது சில விஷயங்களில் யாரோ ஒருத்தரோட கன்சல்டேஷன் தேவைப்படுது டிக்ஷனரி தேவைப்படுது ஏதோ வச்சுட்டு படிக்கிறார் அப்போ இதுக்கு பேர் கற்றல்ங்கிற ஒன்தேடு தான் ரெண்டாவது என்னன்னா மனநம்னு பேர் முதல் பகுதிக்கு கற்றல் அதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை ஸ்ரவணம் இரண்டாவது பகுதிக்கு பேர் கசடறுத்தல் அதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை மனநம் அப்படின்ட்டு பேர் அப்படின்னா சந்தேகம் அறுத்தல் அப்படின்னா தன்னிடம் அதை புரிந்து கொள்வதில் கடைபிடிக்க முடிவதில் எங்கெங்கெல்லாம் இடையூறுகள் வரும் பதில் கேள்விகள் மாற்று கேள்விகள் வருமோ அதையெல்லாம் வந்து சரியான பதிலை கண்டுபிடித்து செட்டில் பண்ணி முடிக்கணும் அதுதான் கசடு அர்த்தம் இப்போ நம்ம பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா கற்றல் அப்படின்னு சிரவணம்னு முதல் பகுதி எங்கே நடக்குதுன்னா குருகுலத்தில் குருகுலத்தில் நடக்கணும் இன்னைக்கு குருகுலம் கொடுக்க வேண்டிய கல்விங்கிறது ரெண்டு பகுதியாக புரிஞ்சிருச்சு லௌகிக்கம் கல்வியை பள்ளிக்கூடங்கள் கொடுக்குது வைதிக்கம் கல்வி கல்வியையாவது குருநாதத்தை கற்றுக்கிறதுக்கு பெற்றோர்கள் அனுப்பணும் ஆனால் அனுப்புறது இல்லை ஸோ அந்த பாட்டு கல்வி பெண்டிங்கில் கிடைக்க போயிட்டு போகுது எனிவே கற்றல்ங்கிறது பிரம்மச்சரிய வயசில் ஒரு இருபது இருபத்தொரு வயசுக்குள்ளே கற்றுக்க வேண்டியது அப்புறம் கசடு அறுத்தல்ங்கிறது ஒரு பருவம் கற்றுக்கிட்டு வந்தாச்சு அதில் இருக்கக்கூடிய கசடுகளை அறுக்க வேண்டும் மனசு வந்து அதை ஏற்பதில் அதை ஜீரணிப்பதில் பல இடங்களில் சிரமப்படும் அதை வந்து பல துணைகளுடன் தன் காலில் இன்னும் ஒருத்தன் சரி பண்ணிக்கணும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த கட்டமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்ன கட்டமைப்பு படித்ததை கடைபிடித்துப்பார் இந்த நபரை கல்யாணம் பண்ணு கையை பிடி ரெண்டு பேருமா சேர்ந்து கொண்டு பஞ்சமகா யஜ்யங்களை செய்து பாருங்கோ சொல்லப்பட்ட ஈஸ்வர பவனையுடன் வாழ்ந்து பாருங்கோ அதை எடுத்து செய்யும் பொழுது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு அப்பதான் உனக்கு புரியும் அந்த பிரச்சனைகளை இந்த பவனையுடன் தீர்க்க முடிய வேண்டும் அதுதான் சேலஞ்ச் அங்கே இந்த பவனையுடன் உன்னால் தீர்க்கப்பட முடியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் அதை அதற்குள்ள மார்க்கத்தை கண்டுபிடி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வரும் என் குடும்ப பிரச்சனையே வேற சார் உங்களுக்கு தெரியாது சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது <laughs> எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் எல்லாரும் ஒரு ஒரு கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம் ஆனால் அதை தான் கெப்பாசிட்டி அவங்கவுங்களுடைய மனப்பான்மை தாங்கும் பலம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது எல்லாத்தையும் பயன்படுத்தி அப்புறம் பெரியவர்களுடைய அட்வைஸ் அப்புறம் இது போல ஆச்சாரியர்கள் யார் யார் எங்கெங்கே கிடைக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கலந்து பேசலாம் பேசி பேசி பேசி பேசி கற்றுக்கிட்டு எல்லாம் சரி பண்ணணும் ஒரு சில நேரம் நம்ம கிளிக் ஆகாதது அவங்களுக்கு தோணும் அப்போ அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் போட்டு இன்செர்ட் பண்ணுறோம் வச்சு செட்டில் பண்ணால் செட்டில் ஆகுது இது பேர் என்ன கசடு அறுக்கும் பருவம் கசடு அறுத்தல் அல்லது மனநம் இது ஏதோ புதுசாக வரது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது நம்ம இது ஏற்கனவே இருக்கிறது சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படி இருக்குது உத்தரவுல சாஸ்திரத்தில் இருக்குது அது அவர் வந்து நமக்கு புரிய பொருள் புரிகிறபடி எழுதியிருக்கிறார் கற்க கசடார கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தகுந்த அப்போ கசடா இருக்கும் பருவத்தில் இல்லறத்தில் நடத்த வேண்டியது அந்த காரியங்களை செய்யும் போது சில நேரம் என்ன ஆகுது மனசுல உரசல் வருது மன கஷ்டங்கள் வருது அனல் பறக்குது அப்போ என்ன பண்ணும் சாயந்தரம் திரும்ப சாஸ்திரத்தை எடுத்து வைக்க படிக்கணும் பக்கத்தில் இருக்கிற குருஜி வீட்டுக்கு திணைக்கு போகணும் அவர் சொல்றதை கேட்கணும் அப்போ என்ன ஆகுது அன்னைக்கு அது சால்வ் ஆகுது அப்போ திரும்ப அடுத்த நாள் வாழ்க்கை நடத்துகிறோம் அப்போ பார்த்தா அனல் பறக்குது உரசுது அப்போ கஷ்டம் வருது பெயின் வருது அன்னைக்கு சாயந்தரம் திரும்ப சாஸ்திரத்தை படித்தா பதில் கிடைக்குது படிக்க படிக்க கேட்க கேட்க பதில் கிடைக்கும் அப்புறம் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் அன்னைக்கு சாயந்தரம் பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம் கல்வியில் பெண்டிங்கில் கிடைக்கு அப்புறம் பார்த்தா அந்த வாரத்துக்குள்ளே எனக்கே ஒரு நாள் ஒரு பதில் வரும் அது பார்த்தா பதில் சொல்லணும் ஒரு வாரத்தில் கிடைக்கலன்னா ஒரு மாதத்தில் ஒரு பதில் வரும் அது வந்து செட்டில் பண்ணணும் ஸோ பெரும்பாலான விஷயம் அன்னன்னைக்கு அந்தந்த வாரத்தில் அந்தந்த மாசத்துல சரியாகணும் ஒருவேளை ஒன்று ரெண்டு ஆகாம ஒரு வருஷத்துல எங்கேயோ தீர்த்த யாத்திரை போகும்போது ஒரு சாமியை பார்க்கும்போது கூட ஒரு ஒரு நபர்கிட்ட பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்துல பதில் கிடைக்க செட்டில் ஆகிடும் இதெல்லாம் சேர்ந்து எஜுகேஷன் இதெல்லாம் எதை கொடுக்குற எஜுகேஷன் மனநுங்கிற பாட்டை கொடுக்குற எஜுகேஷன் அடுத்தது நிதித்தியாசனம் ஸோ கற்றல்ங்கிறதுல என்னன்னா கற்றல்ல வந்து பேசிக் எஜுகேஷன் மட்டும்தான் குருஜி கொடுப்பார் ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் இந்த குலத்துக்கு இந்த ஃபேமிலிக்குன்னு உள்ள சிலபஸை கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு அப்புறம் வாழ்க்கை வாழ தேவையான அடிப்படை நடைமுறை நடைமுறை எல்லாம் கற்றுக் கொடுத்து அனுப்பிடுவார் அப்புறம் இந்த குழந்தை வந்த பிறகு என்ன செய்யணும்னா அப்புறம் கட்டுறதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் சமுதாயத்தில் கலாச்சாரங்கிற பேரில் ஒரு கல்வி பெரிய இது வந்து ப்ராக்டிக்கல் ஏரியா இது ஒரு பெரிய பேப்பர் இருக்குது இது ஒரு பெரிய எஜுகேஷன் இதை வந்து எடுத்து செய்யணும் அதை எடுத்து செஞ்சுக்கிட்டு படித்ததின் துணையுடன் இங்கே கையில் இருக்கிற பேப்பரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் என்ன இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாத அது பேர் மனநம் அதை பண்ணும்பொழுது என்ன ஆகுது சந்தேகமாக தெரியுது எப்படி என்ன எப்படி நம்ம இன்னைக்கு எஜுகேஷனில் தியரின்னு சொல்லித்தராங்க சயின்ஸ் தான் சொல்லித்தராங்க அப்போ அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது புரிஞ்ச மாதிரி இருந்ததும் லேபரேட்டரி கிடப்பாரு உனக்கு தான் கிளாஸில் நல்லா புரிஞ்சது இல்ல இந்த டெஸ்ட்டை செய்யுன்னு சொன்னால் அதை எடுத்து வச்சுட்டு குழப்பிட்டு நிற்கிறேன் சார் இங்கே என்ன சார் வர மாட்டேங்குது ஏன்னா இது ப்ராக்டிக்கல் ஏரியா இங்கே இங்கே வந்து கிளாஸ்ல சொல்லி தரும்போது எல்லாம் புரிஞ்சால் கூட இங்கே வேறு மாதிரியான சந்தேகங்கள் வருது அங்க எல்லாம் புரிஞ்சது இங்கே வந்து சார் புரியல சார் பிகினிங்லயே மாட்டிட்டோம் அப்போ அங்கே அந்த உதவியை செஞ்சால் அதில் இன்னொரு கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் நேரடியாக பாக்குறான் இஷ்யூவை சொல்யூஷனை அப்போ வந்து அவனுக்கு மிகப்பெரிய தெளிவு வருகிறது இது ப்ராக்டிக்கல் ஏரியா அப்படி ஸ்ரவணம்ங்கிறது கற்றல் தியரி கிளாஸ் மனநம்ங்கிறது ப்ராக்டிக்கல் கிளாஸ் இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணுறான் செட்டில் பண்ணி ஈஸ்வர பாவனையில் உறுதியாகிறான் இங்கே தான் அந்த மரத்துக்கு வேர் விடுது விட்டு விட்டு விட்டு விட்டு எல்லா திசையிலையும் போய் இறுக்கி பிடிச்சிடுது இந்த மரம் இந்த அதுதான் தான் குடும்பஸ்தம் ஆசிரமங்கிறது ஹெல்ப் பண்ணுறது குடும்பஸ்தமும் வானப்பிரஸ்தமும் கிட்டத்தட்ட ஹெல்ப் பண்ணுறது ரெண்டு ஆசிரமம் அப்புறம் அப்புறம் சன்னியாச ஆசிரமத்தில் என்ன ஆகுது அதுக்கப்புறம் தான் கடைபிடித்தல் சன்னியாச வந்து குடும்பஸ்த முழுக்க கடைபிடித்தல் இல்லை மனநம் இவன் தப்பு பண்ணி பண்ணி சரி பண்ணிக்கிறதுலே போயிடும் ரொம்ப கவலைப்படக்கூடாது அதனால நம்ம யாரையும் குறை சொல்றதுக்குலாம் இல்லை பள்ளி பருவத்திலேயே குறை சொல்றது படிக்கிற காலத்திலேயே அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே அடுத்த நாளே குறைய ஆரம்பிச்சிட வேண்டியது எண்டி எங்கடி பழகின அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது இதெல்லாம் ப்ராப்ளம் குழந்தைகள் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி மேலே வரதுக்கு தான் அந்த ஆசிரமே அப்போ எப்போ தான் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுன்னா சன்னியாச ஆசிரமத்துக்கு வா இது வரைக்கும் உனக்கு படித்த ஞானம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் உனக்கு இதெல்லாம் செஞ்சிருந்தா புத்தி வந்துருக்கும் புத்தி வந்துருந்தா என்ன பண்ணுவேன் யார்கிட்டயும் சம்மந்தம் வச்சுக்க மாட்டேன் ஒதுங்கிடுவேன் வந்திருந்தா ஒதுங்குவேன் வரலன்னா ஒதுங்கிறதுக்கு மனசு வராது எனக்கு ஏன் ஆள் என் பிள்ளை என் மச்சான் என் மாமா எங்க அது இங்கே இது ஏன் சொத்து ஏன் ட்ரெஸ்ஸு ஏன் நகை அப்படின்னே பிடிச்சிட்டு இருப்பேன் ஸோ இந்த ரெண்டு சரியாக வேலை செஞ்சுருந்தா அது என்ன செய்யும்னா ரிலீஸ் பண்ணும் அதாவது ஒரு நம்ம சுவாமிஜியோட ஒரு சேயிங் இருக்கு ஒரு இன்னொரு குருஜி ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா a bandage which doesn't release from the bandage it's itself is not a healthy bandage அப்படிங்கிறது ஒரு உறவு அந்த உறவிலிருந்து உன்னை துண்டித்தால் உன்னை விடுவித்தால் தேவை வரும் பொழுது பக்குவம் வரும் பொழுது உன்னை விடுவித்தால் அது ஆரோக்கியமான உறவு உன்னை நிலையாக உறவுக்குள்ளேயே வைத்திருந்தால் அந்த உறவுல எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னா உன்னை விடுவிக்கலன்னா இப்போ அம்புல அம்பை வந்து வில்ல வச்சு இழுத்தார் விட்டார் அப்படியே நின்றுச்சு அந்த வில்ல விட்டு அம்ப பிடிச்சு இழுத்தாலும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கேயோ சிக்கிச்சு என்னமோ பிரச்சனைன்னு அர்த்தம் இது ஆரோக்கியமான வில்ல அம்பு கிடையாது எங்கேயோ பிரச்சனை இருக்கு துப்பாக்கியில் வச்ச குண்டு கிறிஸ்டன் அழுதுனா போகணும் துப்பாக்கி விட்டு அது போகலன்னா என்ன அப்போ எங்கேயோ ரிப்பேர் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மனுஷனா பிறந்தவன் குடும்ப வாழ்க்கைக்குள்ள போனவன் இந்த பருவங்கள் மூலமா வந்தவன் கடைசியா சன்னியாசாசிரமத்துல வெளியேற முடிய வேண்டும் அதுக்கு அந்த துப்பாக்கியும் அனுமதிக்கணும் அந்த குண்டும் வெளியில போகணும் அது போகலன்னா ரெண்டுத்துல எங்கேயும் பிரச்சனை இருக்கு ரெண்டுத்துலயும் பிரச்சனை இருக்கலாம் ரெண்டுல ஏதோ ஒன்றுலயும் பிரச்சனை இருக்கலாம் நமக்கு தெரியும் அப்போ இந்த வாழ்க்கையினுடைய இது இந்த கட்டமைப்புகளிலிருந்து விடுபடுறதுக்காக தான் கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது அது புரிஞ்சுக்கணும் இதுதான் ஹிந்து பண்பாட்டுடைய விசேஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது உலகத்தில் இந்த ஹிந்து பண்பாடு பாரதிய பண்பாடு வைதிகம் பண்பாட்டில் மட்டுமே இந்த விசேஷம் இந்த கட்டமைப்பில் ஒன்று ஒன்றுனுடைய நோக்கமும் இவனை பக்குவப்படுத்தி ஃப்ரீ பண்ணுறது அந்த பக்குவப்படுத்துறதுக்காக இந்த கட்டமைப்புகளை அவனை சிக்க வைக்கிறது சிக்க வைக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் நிஜமாவே சிக்க வைக்கிறது கிடையாது அது குடும்பமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் ஈவன் குரு சிஷ்ய உறவு கூட ஆகட்டும் அதுக்காக நம்மளால இப்போ முயற்சி பண்ணக்கூடாது அது தானாக பிரேக் ஆகுது குரு சிஷ்ய உறவு அது நம்மளா ஒருத்தர் பிரேக் பண்ணக்கூடாது மீதி எல்லாமே வந்து தன்னை பக்குவப்படுத்துறதுக்காக ஒருவனை பக்குவப்படுத்துறதுக்காக பக்குவப்படுத்திட்டு அவனை தானா வெளியேற்றும் நம்ம அதனால தான் வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு என்னன்னா உருவாருக்கமி வபந்தனான் மிருத்தியோர் முக்ஷீய அப்படின்னு ஒரு வாக்கியம் அப்படின்னா இந்த திரைம்பகையஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கம் இவ உருவாருக்கம் இவ உருவாருக்கம்னா இந்த இந்த பழம் என்ன பூசணி பூசணிக்காய் அந்த மாதிரி ஒரு பழம் இருக்குங்க என்ன இந்த இவ்வளோ பெருசாக இருக்கும் பூசணிக்காய் தர்பூசணி தர்பூசணி தர்பூசணி பூசணிக்காய் எல்லா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இதே தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை வச்சாங்க எனக்கு அந்த வார்த்தை மறந்து போச்சு அந்த பழம் என்ன ஆகுதுன்னா ஒரு கொடியில போறது அது பார்த்தா பெருசா உணருது கொடி பார்த்தா இத்தனையோண்டு போயிட்டு இருக்கு அதுல இவ்வளவு பெரிய பழம் வருது அவ்வளவு பெரிய பழம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கொடி என்ன செய்யுதுன்னா அந்த பழம் தரையில அப்படியே இருக்கும் அந்த கொடிக்கு கொடியிலிருந்து அந்த பழம் வளர்கிறதுக்கு தேவையான எல்லா supply water supply energy minerals எல்லாம் வந்து அந்த கொடி வழியாக அந்த தண்டு வழியாக போயிட்டு இருந்தது கொடி அந்த பழத்தோட காம்பு வழியாக போயிட்டு அந்த பழம் பிஞ்சிலிருந்து வளர்ந்து வளர்ந்து காயாகி காயாகி பழுக்குது பழுத பிறகு அந்த கொடி என்ன பண்ணுது அந்த பழத்துக்கு போகிற சப்ளை கட் பண்ணி விட்டுருது வாட்டர் சப்ளை எல்லா சப்ளையும் கட் பண்ணிடுது அப்புறம் என்ன ஆகுது கொடி தனியாக போயிடுது பழம் தனியாக போயிடுது இப்போ யாருக்கு டேமேஜ் ஆச்சு இந்த பிரிவுனால யாருக்கும் டேமேஜ் ஆகல பழமும் உடையில கொடியும் நஷ்டப்படலாம் இருந்து போல இப்படி உருவாருக்கம் இவ உருவாருக்கத்தை போல பந்தனா இந்த கட்டுகளில் இருந்து பந்தம்னா இந்த உறவு கட்டமைப்பில் இருந்து உறவு கட்டுகளில் இருந்து பந்தனால் முக்ஷிய ப்ளீஸ் ரிலீஸ் மீ இதுதான் ப்ரேயர் நம்ம நாட்டு ப்ரேயர் இது முக்ஷியன்னா may you please release me free me from என்னை விடுவிப்பாயாக இந்த பந்தங்களில் இருந்து இந்த குடும்ப கட்டுகள் குடும்பம்னு இல்லை எல்லா கட்டு அவ்வளோதான் கட்டுன்னா கட்டுக்கள் எல்லாமே அதெல்லாம் தனித்தனியாக சொன்னால் நல்லா இருக்காது அது ஒரு மாதிரியாக இருக்கும் கட்டுக்களில் இருந்து விடுவிப்பாயாக அப்போது நம்ம கொடுத்த கட்டுப்பாடுகளே விடுவிப்பதற்கான கட்டுப்பாடுகள் தான் ஏன் இதை கொடுக்குறோம்னா இப்போ வந்து இதே கொடி வேற எங்கேயோ வளர்ந்து அந்த பழம் அங்கேருந்து டபால்னு விழுந்தா என்னவும் பழத்துக்கு டேமேஜ் கரெக்ட் அல்லது அந்த பழம் வந்து கொடியை டேமேஜ் பண்ண முடியும் இதுக்கும் அதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று உறவு நல்லா இருக்கணும் ஒரு மெச்சூரிட்டி வரும்போது விடுபட முடியணும் அதே சமயம் டேமேஜ் நடக்கக்கூடாது இதுதான் இந்த கல்ச்சர்னுடைய அடிப்படை ஆதார கட்டமைப்பு இதெல்லாம் கல்ச்சர்னா சும்மா ஏதோ வாழற முறை கிடையாது எல்லாம் அப்படியே ஆனால் இது வந்து டிசைன்டு கல்ச்சர் இதில் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டது கோலம் போடுறதுலேருந்து குங்குமம் வைக்கிறதுலேருந்து வளையல் போடுறதுலேருந்து இருந்து ஒன்று ஒன்றுக்கும் காதணி விழா மூக்கணி விழா கொலுசு போடுறது அன்ன அன்னப்பிரசனம் எல்லாத்துக்குமே இந்த கனெக்ஷனை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான் டிசைன் பண்ணாங்க கடைசியாக சுடுகாட்டு கொண்டு எரிக்கிறதோ எரிக்கிறதா அதுல அதுலேருந்து அதுக்கப்புறமும் அவனை விடுறது இல்லை அதுக்கப்புறமும் உனக்கு அது இருக்கு இருக்கு பதிமூணாவது நாள் பதினெட்டாவது நாள் மாதிரி நான் புண்ணியதானம் தான் காலை விடுறதே இல்லை எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் என்னால் உனக்கு நன்மை உன்னால எனக்கு நன்மை எல்லாரும் விடுவி விடுபடுறதுக்காக ஒரு கட்டம் ஆசிரம விவஸ்தா வர்ண விவஸ்தா கிரந்த விவஸ்தா எல்லாமே இதுக்காக அப்படி அதான் சவிஜானம் எல்லாம் விஜானங்கள் ஒரு மனிதனை இந்த ஞானம் அடைய வைப்பதற்கான விஜயானங்கள் தான் இங்க இருக்கிற கட்டமைப்பு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பார்த்து ஒரு துப்பாக்கியில எப்படி ஒரு செயல் தான் குண்டு வெளியில போகணும் ஆனா அந்த ஒரு செயல் நல்லா நடக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான மெஷின் சின்ன சின்ன மிஷின் உள்ள இருக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு லீவர் அந்த லீவர் இந்த லீவர் ஒரு சக்கரம் என்னென்னமோ இருக்கு இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது ப்ராப்பரான திசையில் அது வந்து அது அது அனுப்பி தூக்கிறீங்க அப்படி இந்த கட்டமைப்பு என்பது ஒரு துப்பாக்கியை போல அப்போ அந்த சவிஜானம்ங்கிறது துப்பாக்கி அந்த விஜயானம் அதுதான் மிஷின் அந்த கட்டமைப்புடன் அந்த விஜயானத்துடன் அந்த சாதனத்துடன் பக்ஷியாகி நான் உனக்கு பேசுவேன் அசேஷத்தக பாக்கி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எத் ஞாத்வா எதை அறிந்த பிறகு எஜ்ஜுங்கிறது ஆக்சுவலாக எத்துன்னு வார்த்தை எத்துங்கிறது இலக்கண விதியால எஜ்ஜுன்னு வருது அடுத்து ஞா வர்றதுனால ஞா இஜ்ஜு ஞா இதை படிக்கும்பொழுது படிக்கணும் இஜ்ஜில் நாக்க வைக்கணும் அப்புறம் உடனே இஜ்ஜுக்கு நாக்கு எங்கே வைக்கிறோம் அங்கே வைக்கணும் இஜ் அப்படிங்கிறப்ப ஒட்டும் அப்புறம் ஞா ஆரம்பிச்சிடணும் ஞா அப்படி ஜிங்யா ஜிங்யான்னு சொல்லக்கூடாது ஜின்னு முழுசா அப்படி ஜி அந்த இது சவுண்டும் வரக்கூடாது ஞா ஞா அப்படி போய்க்கணும் அப்புறம் பல பேர் தமிழ் புத்தகங்கள் பல இடத்துல அதை வந்து இக்குன்னு ஞானி எழுதிடுவாங்க அப்படி நான் நிறைய பிரிண்டட் புக் பார்த்துருக்கேன் அப்படி பார்த்தா அது தப்பு எங்கெல்லாம் ஞானம்னு சொல்ல வர இடத்துல ஞானங்கிறத அவங்க தப்பை புரிஞ்சுட்டு ஞானம்னு இக்கு போட்டுறாங்க முன்னாடி அப்படி எங்கேயாவது பார்த்தா தப்பு அது இங்கே வந்து எஜ் ஞாத்வா எஜ் ஞாத்வா எதை அறிந்த பின் ஞாத்வா ஞானம்ங்கிறது மாதிரி தெரிந்து ஞாத்வா அறிவு அறிந்து அப்படின்னு தமிழ் எப்படி மாறுது அதை தான் ஞாபகம்னா அறிந்து எதை அறிந்து அல்லது எதை அறிந்தால் அப்புறம் இங்கே பெரிய உள்ள இடுக்கில் ஒரு சின்னது இருக்கு ஞாத்தவ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை பார்க்கணும் ஞாத்தவ்யம் அப்படின்னா அறிய வேண்டியது அறிங்கிறது அறிய வேண்டியதுன்னு மாறுற மாதிரி அறிய வேண்டியது ஞாத்தவ்யம் அறிய வேண்டியது எதை அறிந்தால் அறிய வேண்டியது அப்படின்னு கனெக்ஷன் இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆயிருக்கு பொருள் பூயக அந்நியத்து பூயகன்னா மீண்டும் வேறு ஒன்றை அப்படி அறிய வேண்டியது எதனை அறிய வேண்டியது அந்நியத்து ஒன்று பூயகா மேலும் வேறு ஒன்று இவர் சொல்லி கொடுத்தாட்டாரு நான் படிச்சுட்டேன் கிருஷ்ணர் என்னமோ சொன்னார் எனக்கு புரிஞ்சுட்டுது ஆனால் எனக்கு கற்றுக்க வேண்டியது இன்னொன்று இருக்குது சார் அதுதான் பூயக அந்நியத்து மேலும் வேறும் இன்னொன்று எங்கேயோ இருக்குன்னு ந இக இக ந அப்படின்னு மாற்றிக்கணும் இகன்னா இங்கே ந அப்படின்னா இல்லை இங்கே அப்படி ஒன்றும் இல்லை அவசிஷியதே கடைசி வார்த்தை அவசிஷ்யத்தே அப்படின்னா அந்த சேஷம்னு எங்கேயோ பார்த்தோம் மேல் அதுக்கு நேர் மேல பார்த்தா சேஷத்தக அசேஷத்தகன்லாம் பார்த்தோம் அதனுடைய வினைச்சொல் அவசிஷ்யத்தைன்னா பாக்கி இருக்கிறது சிஷ்யத்தை இருக்கிறது மீதி இருக்கிறது அவசிஷ்யத்தைன்னா மிச்சம் மீதி இருக்கிறது இங்கே ந இக அவசிஷ்யத்தை இங்கே அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் மிச்சம் மீதி இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை கற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சார் அப்படின்னு எதுவுமே மிச்சம் மீதி கிடையாது அதோடைய எல்லாம் முடியுது அப்படி ஒரு ஞானம் இருக்கு அதெல்லாம் உனக்கு மிச்சம் மீதி இல்லாம சொல்ல போற அதுவும் ஞானம் சவி ஞானம் அதை நீ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான கட்டமைப்புடன் சொல்ல போற தச்சுருவோ கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னது யாரு கேட்காம இருப்பாங்க அப்புறம் எதுக்காக சொன்னது எப்பயுமே ஒரு கல்வியை கொடுக்கும் பொழுது நம்ம நாட்டு பண்பாட்டில் வச்சிருக்கிற சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு பொது விதி ஒரு கல் ஒரு கல்வி இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை கொடுக்கும்பொழுது அதை ப்ரைஸ் பண்ணி பழகணும் மற்றவங்களும் ப்ரைஸ் பண்ணி பழகணும் அது நல்லா ஒர்க் ஆகிறது கற்றுக்கொள்பவரிடம் ஒர்க் ஆகணும்னா கூட இரு உடல் இருப்பவர்களும் அந்த கல்வியை ப்ரைஸ் பண்ணி பழகணும் சரியான பொருத்தமான வார்த்தைகளில் இல்லாத புகழெல்லாம் சூட்டணும்னு அவசியம் கிடையாது அது வந்து அவநம்பிக்கையை கொடுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கின்ற புகழை இருக்கின்ற தகுதியை சரியான வார்த்தைகளில் புகழ தெரிய வேண்டும் அது ஒரு பண்பு அப்படி மற்றவங்க புகழ் எடுத்துக்கலன்னா பேசுறவராவது புகழ் இப்போ கிருஷ்ணருக்கு வேற யாரும் இல்லை ஆமாப்பா இவர் சூப்பரா சொல்றாருப்பா கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படி உற்சாகம் கொடுக்கறதுக்கு மற்றவங்க இல்லாதப்ப இவராவது கொடுக்கணும் அப்ப அந்த உயர்வை சொன்னாதான் கற்பவனுக்கு நம்பிக்கை வரும் அதனால தான் நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஸ்ட்ராங்காக அந்த ஒன்றாவது நாள் சிலபஸ் வச்சுருக்கோம் வேதம்னா என்ன என்ன ஸோ அந்த உயர்வை நம்ம வந்து இந்த மாதிரி புகழ முடியாது இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தில் புகழ்ந்தோன்னா என்ன ஆகிடும் ஆமாம் இவங்களை இவங்களே தம்பட்டம் முடிச்சுக்கிறாங்களா ரொம்ப ரொம்பவே பீத்திக்கிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க அப்போ இப்போ இந்த இன்னை காலத்தில் இருக்கிற மக்கள்லாம் சயின்டிஸ்ட் எல்லாரும் அப்போ அவங்களுக்கு வந்து அறிவுபூர்வமாக நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அதனுடைய புகழ் சிறப்பை பார்க்க வைக்கணும் அவங்களுடைய வாதங்களுக்கு பதில் வைக்கணும் அப்போ என்ன வந்து மைண்டு கிளியர் ஆகுவோ பேசுறது கொஞ்சம் கரெக்டாக தான் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும் ஸோ அப்படி ஆக்சுவலாக புகழ் அதனால ஆச்சாரியனே புகழ்ந்துக்க முடியாத பட்சத்தில் மற்றவங்க கூட ஒரு புகழ்ச்சி புகழ்ச்சியுடைய ஒன்று என்று சொல்லலாம் அந்த மாதிரி புகழும்னா அதனால இவர் புகழறாரு சொல்றதெல்லாம் உண்மைதான் சும்மா புகழுக்காக தூக்கி பேசுறாரு இல்லை சொல்றது உண்மை அது இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா முக்கியமானது தேவையான மனப்பக்குவம் அந்த மாணவனிடம் வருகிறது ஒரு உயர்வை பார்க்கறது அந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்தால் தான் பொழுது கலைப்பு இல்லாமல் உள்ளே போகும் அதுக்காக இந்த பிரைசிங்ஸ் புகழ்ச்சி உரைகள் எதை அறிந்து கொண்ட பின் பொருள் படிக்கலாம் எதை இதை அறிந்து கொண்ட பின் அறிந்து கொண்ட பின் இவ்வுலகில் இவ்வுலகில் மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு ஒன்றும் வேறு ஒன்றும் மீதம் இருக்காதோ இருக்காதோ அதை அதை அதாவது அதாவது விஞ்ஞானத்துடன் விஞ்ஞானத்துடன் கூடிய கூடிய இந்த இந்த தத்துவ ஞானத்தை தத்துவ ஞானத்தை முழுமையாக முழுமையாக நான் நான் உனக்கு உனக்கு சொல்வேன் சொல்வேன் തൃപ്തിയോർത്തർ പഠിച്ചുള്ള ജ്ഞാനം ജ്ഞാനം ദേഹം ദേഹം സവിജ്ഞാനം സവിജ്ഞാനം ഇതം ഇതം വക്ഷ്യാമി मनुष्याणां मनुष्याणां सहस्रेषु सहस्रेषु मनुष्याणां मनुष्याणां सहस्रेषु सहस्रेषु कश्चित् कश्चित् यतति यतति कश्चित् यतति कश्चित् यतति सिद्धये सिद्धये कश्चित् यतति कश्चित् यतति सिद्धये सिद्धये यततां यतताम् अपि यततामपि यततामपि सिद्धानां सिद्धानां यततामपि यततामपि सिद्धानां सिद्धानां कश्चिन् कश्चिन् मां मां कश्चिन् मां कश्चिन् मां वेति वेति कश्चिन् मां वेति तत्त्वतः तत्त्वतः கஷ்டின் மாம் வேத்தி கஷ்டின் மாம் வேத்தி தத்வதः தத்வதः மனுஷ்யானாம் சகசிரேஷு அவர் இன்னும் சொல்ல வரல முடிச்சுட்டு விஷயத்துக்கு வருவார்னு பார்த்தா என்ன புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறார் சரி பரவாயில்ல அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல வர்றாருன்னு மனுஷ்யானாம் மனிதர்களில் சகசிரேஷு சகசிரம்னா ஆயிரம் சகசிரேஷுன்னா ஆயிரங்களில் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மனிதர்களில் இப்படி மாற்றி போடுவோம் சகசிரேஷு மனுஷியானாம் ஆயிரக்கணக்கான மனிதர்களில் கஷ்டித்து எததி கஷ்டித்துனா யாரோ ஒருத்தர் ஆயிரக்கணக்கான பலாயிரம் மனிதர்களில் யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம் கஷ்டித் எங்கேயோ ஒருத்தர் தேடினாலும் தேடினாலும் எங்கப்பா யாரோ ஒருத்தர் இருக்கிறானாலும் கிடைக்கிறது இல்லை ஸோ கஷ்டித் யாரோ ஒருத்தன் எததி புட்ஸ் எஃபர்ட் முயற்சிக்கிறான் அப்படின்னு எத்தத்தின் தான் முயற்சி இருக்கிறான் எதற்கு முயற்சி இருக்கிறான் சித்தையே இதை அடைவதற்கு சித்தினா அடைதல்னு பொருள் சித்தையன்னா அடைவதற்காக எதை அடைவதற்காக சொல்லப்பட்ட ஞானத்தினை சொல்லப்பட்ட பலனை அடைவதற்காக ஞானத்தையும் விஜயானத்தையும் அடைவதற்காக யாரோ ஒருத்தன் தான் முயற்சி எடுக்கிறான் பலாயிரம் மனிதர்கள் அப்படி முயற்சி எடுத்தும் எத்தத்தான் அப்பி எத்தத்தம்னா அப்படி முயற்சி எடுத்தவர்களில் அப்பி கூட அப்படி அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்ல யாரோ ஒருத்தன் தான் முயற்சி எடுக்க முடியுது அப்படி முயற்சி எடுத்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்ல யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு எத்தத்தாம் அப்பி சித்தானாம் அப்புறம் இதுல இன்னும் ஒரு ஸ்டெப் விடுபடுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சித்திக்காக முயற்சி எடுக்கிறார்கள் ஆயிரத்துல யாரோ ஒருத்தர் அப்படி ஆயிரம் இது ஏன் இடையில ஒன்று இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு இந்த இடத்துல பொருள் புரிஞ்சுக்கணும் சித்தானம் தான் சித்தி அடைந்தவர்களில் அப்படின்ட்டு பொருள் சித்தானம்னா சித்தன் அப்படின்னா அடைந்தவன் பலனை அடைந்தவன் அப்படின்னா என்ன சொல்லப்பட்ட விஞ்ஞானத்தையும் அதன் பலன் ஞானத்தையும் அடைந்தவன் அவனுக்கு சித்தன் சித்தர்கள் சொல்றது ஆஹ் இவங்களதான் இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் பொருளில் மாறுபாடாயிடுச்சு சித்தர்னா ஞானம் அடைந்தவர் ஞானின்னு பொருள் என்ன இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சித்தினாலே கை கூடுதல் வேற ஒன்றும் கிடையாது சித்தினா போன காரியம் சித்தியாச்சா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் அவருக்கு ஒரு காரியத்தையே போனார் அது நடந்து முடிஞ்சுன்னா ஆமாம் போன காரியம் நல்லபடியாக சித்தியாச்சு அப்படின்னா அவர் உடனே சித்தர்னு அர்த்தம் இல்லை ஸோ அடைந்தவர் அடைய வேண்டியதை அடைந்தவர் அவ்வளவுதான் அது பொருள் ஆனால் நம்ம பண்பாட்டில் அடைய வேண்டியது இது இந்த பரிபூர்ண ஞானம் மோட்சம் அதுதான் அடையப்பட வேண்டியது அப்போ இந்த ஞானத்தை அடைந்தவர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக அலர்ட் பண்ணியாச்சு அவங்க பேர் சித்தன் நம்ம நாட்டில் என்னென்னா இந்த மாதிரி ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர்கிட்டையும் குருநாதர்கள் ஒரு சில டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஆன்மீக டெக்னிக்ஸ் அது பா காற்றுல பறக்கிறதா இருக்கலாம் தண்ணியில் நடக்கிறதா இருக்கலாம் பொதுவாக வைத்தியம் அதிகமாக வந்து வைத்தியம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் மக்களுக்கு தேவைப்பட்ட இம்மீடியட் உதவி அப்போ இவங்களால பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அப்புறம் அப்படி சன்னியாச வாழ்க்கையில் இருக்கும்போது இவங்களாலேயும் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது இது மாதிரி எதாவது பண்ணாக்க மீதி பேர் சோறு போடுவாங்க இவர் சாப்பிட்டு ஏதாவது பழச்சுவார் ஸோ ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கணும் அவருக்கு அதனால இது போல் ஏதாவது டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க இது இது ஆனால் இதுவே இறுதி பலன் இல்லை இது ஒரு உபகாரம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் கற்றுக்கும் போது மனப்பக்குவம் வரும் இதையே நான் வந்தது ஆத்ம ஞானத்துக்கு இவரையும் இதை கற்றுக் கொடுக்குறாருன்னு மாணவன் கேட்கக்கூடாது கேட்டாலே நீ ஃபெயில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார் வீட்டுக்கு போயிட்டோம் வேற ஆளை தேடிக்கன்னு நீ கேட்டது என்ன நான் சொல்லி கொடுக்கறது என்ன சம்மந்தம் இல்லாத மாதிரி உனக்கு தெரியுது எனக்கு சம்மந்தம் இருக்கு ஆனா இதை ஏன் சொல்லி தருங்கன்னு கேட்டாலே உங்க தகுதி முடிஞ்சு போயிடுச்சு அப்படி இல்லை டெஸ்ட் இருக்கு நம்ம நாட்டில் அவன் கேட்டது என்ன சாமி இவ்வளோ நல்லா நீங்க இதையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு இதை வேதாந்தம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னா இல்லைப்பா இதெல்லாம் பண்ணி உன்னை பக்குவப்படுத்திட்டு தான் வேதாந்தம் கற்றுக்கணும்லாம் சொல்ல மாட்டாரு இல்லைப்பா நான் கூட உன்ட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கும் இப்போல்லாம் உடம்பு முடியறதில்லை என்னன்னு தெரியல எனக்கு எதையும் சொல்லித்தரவே முடியல நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் சொல்லி தரணும் முடியவே இல்லை இது ஒன்றும் பண்ணலாமா நீ போயிட்டு வா கொஞ்ச நாள் கழிச்சு நான் உனக்கு செய்தி யாரும் இந்த பக்கம் அந்த பக்கம் வரவங்கள சொல்லி அனுப்புகிறேன் நீ போயிட்டு வா திருமண பாடம் நான் போக சொல்லி அனுப்புகிறேன்னு அனுப்பிவிட்டுருவேன் விட்டுருவேன் இதுலேயே தெரியும் ஸோ அதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏன் இதுக்குன்னு கேட்காம கண்மூடித்தனமாக கூட அவனால போக முடியல அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அப்போதான் அந்த பாடம் வேலை செய்யணுன்றனால ஓகே போயிட்டு போகுது இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியாது அது இருந்தது சொன்னார் அப்போ அப்ப என்னன்னா அந்த ஏதோ விஷயத்தை கத்துக்கும் போது அவன்கிட்ட கற்கும் மனப்பான்மை சரியாக டிசைன் செய்யப்பட வேண்டும் கற்கும் மனப்பான்மை வராதவனிடம் அந்த பக்தி இல்லாதவனிடம் எப்படி கற்க அமர வேண்டும் எப்படி கற்க மன